அவையெல்லாம் அவன் தந்தவை எனவே நில முதல் ஆமா விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் அவன் எங்க சாமி இருக்கிறான் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை அப்படின்னு ஒரு பூ எடுத்து வச்சு மல்லிகைப்பூ எடுத்து வச்சு நல்லா மலர்ந்து இருக்குது ஏ இதுல எங்கடா நாற்றம் இருக்கு நாற்றம் இருக்கு நாற்றம்னா வாசனை நாற்றம் எங்க இருக்குன்னு கேட்டா வாசனை எங்க இருக்குன்னு கேட்டா இதுல இல்லாத இடம் எங்க இருக்குது எல்லாம் எல்லா ஒவ்வொரு இதுலயும் தான் இருக்குது அட இருக்கிறத காட்டப்பான பூவினில் எங்கும் இருக்கிறான் அது போல ஆண்டவனை காட்டுறான்னா அவன் எங்கும் இருக்கிறான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ஆண் எனவதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றான் என்று சொல்றேன் அப்ப எல்லாமாக இருக்கணும் தனியா பிச்சு காட்டினா எப்படி காட்டுறது எது போல பூவில் இருக்கிற நாற்றத்தை எனக்கு பித்து காட்டுக என்ன பூவை வேற அதுகிட்ட இருக்கிற மனத்தை வேற பிரிக்க முடியுமா பிடிக்க முடியாது அது போல இந்த இந்த மாதிரி எங்கும் நிறைந்திருக்கிற பரம்பொருளை அந்த நிறைந்திருக்கிற இடத்தில் இன்னும் தனியா பிரிச்சு இந்தாப்பா கைக்குள்ள வச்சுக்கன்னு காட்ட முடியுமா முடியாது அதனால இல்லை இல்லை இல்லைன்னு சத்தியம் பண்றியா பண்ணிடுது இப்போ இப்ப இங்கே ஏறத்தாலே வந்துட்டுது சத்தியம் பண்ண ஆள் பூரா வெறும் மைக்கில தான் உள்ளத்துல சிவசிவே சிவசிவே சிவசிவே அப்படிங்குது சொல்றாங்க சார் அதுக்கு வல்லார் வாய் கட்டுனர்கள் நமக்கு தெரியுமா நம்ம என்ன போறோமாங்க எல்லாம் போகல இப்ப இல்லை இல்லைன்னு சொன்னால யாரத்தாலவே உண்டு உண்டுன்னு ஆரம்பிச்சது வெளிப்படையா சொல்ல மாட்டேங்குது அவ்வளவுதான் எனவே உள்ள விண்முதல் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை எல்லா இடங்களிலும் தெரிந்தும் நிறைந்தும் இருக்கிறான் அந்த பெருமான் அப்படி இருக்கிற பெருமை இன்று எனக்கு எளி வந்தருளி உடனே அந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு இப்படி எல்லாம் இருக்கிற பெருமான் எனக்கு எனக்கு எளிவந்தான் அப்படின்னு சொன்னோம்னா தான் பெருமை அல்லவன்ல தன்னுடைய சிறுமையை நோக்கி அவன் பெருமையை சொல்கிறான் அப்படிப்பட்ட பெருமான் எனக்காக வந்த ஐயா இல்லைன்னா அந்த ஆன்மா கடத்திடுமா பெறாது இன்றெனக்கருளி எளி வந்து இருந்த எளி வந்தருளி என்னையா செய்தான் அழிதரும் ஆக்கையை பொறு முன்னால அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி அழிதரும் ஆக்கினர் ஏற்கனவே நான் கோயில் உள்ளத்தை பார்த்தேன்னா போட்டு போட்டு ஓஹோ இங்க ஒரு கோயில் இருக்காட்டுக்கு திருப்பெருந்துறையில யார் கட்டினாங்களோ தெரியல எந்த எந்த காலத்துல கட்டினாங்களோ தெரியல நல்ல கோயில்பா உயரமா நல்லா பெருசா இருக்குது இன்னைக்கு போலாமா இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் குதிரை வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு நாம எல்லாம் போயிருப்போம் <laughs> ஆனால் அழிதரும் அக்கை பெருமானுக்கென்றே இந்த உடம்பு அழிதரும் அழிதரும் அழிந்து போகும் அர்த்தம் இல்ல அவன் மாட்டே அன்பு செய்ய முடியாததான் அப்ப என்ன அர்த்தம் கண் கண் பார்த்தா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது காதுன்னு அவன் புகழையே கேட்குது மூக்குன்னு அவனுடைய நாற்றத்தையே நுகர்றது வாயின்னு அவனையே பேசுகிறது உடம்புன்னு அவன் திருவடியே தீண்டிட்டு இருக்கு இப்படியாக அழிதரும் ஆக்கை இந்த உன்பால் செலுத்துகின்ற அந்த அன்பையே செலுத்த முடியாத அந்த உடம்பாக ஆக்கிவிட்டான் பெருமான் அப்படி ஆக்கையை அவன் கொடுத்தான் அனிதரும் ஆக்கனை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஊற்றிருந்து உள்ளத்துல அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கிறான் எப்படி ஊற்று நீர் அப்படி ஊறிக்கொண்டே வெளிவரும் அது போல உள்ளத்திலிருந்து ஊறிக்கொண்டிருக்கிறானா அப்படி இருக்கின்ற பெருமான் உள்ளம் களிப்போன் போற்றி எனக்கு மகிழ்ச்சி கொடுத்து தானும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் களிப்போன் போற்றி பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா எங்க இருந்திருக்க பெருமான் நெஞ்சத்தில் வைக்கும் போது என்னப்பா நான் அங்கெங்கேயும் இருப்பேன் இவன் நெஞ்சத்திலேயே இருக்க வேண்டியிருக்குது மகாபாவி அப்படின்னு தானே இருப்பானா இருக்க மாட்டேன் நல்ல அன்பர் உள்ளத்துல நமக்கு எப்படி இறைவன் இருக்கிறது விருப்பமோ அது போல அவனுக்கு இந்த ஆன்மா உள்ளத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்முடைய சுவாமிகள் குருவன் சுவாமிகள் மறக்க முடியுமா முருகா என்ன செய்யணும்னா உல்லாசமாக உளத்திருந்து அடியன் உள்ளத்துல இருக்கணும் நல்ல உல்லாசமா இருக்கணும் இவன் நெஞ்சத்தில் இருக்க முடியாது ஆகி போச்சு இவன் என்ன பண்றது தலைகள் நின்று நின்று கேட்டேன் சரி தொலைஞ்சு போறான் இவன் நாள் இருக்கிறான் அப்படி விடாது உல்லாசமாக உழைத்திருந்து சொல்ல படிச்சாலே எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு உல்லாசமா இருக்குது அதான் தமிழ் முருகா நீ திருச்செந்தூர் எழுந்திருக்கிற பெருமான் அரியன் உள்ளத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணும் உல்லாசமாக விளத்திருந்து நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்ச பல் விதமாம் ஆசு முதல் ஆர்கவியும் அட்டாவதையினும் சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாமைந்து இலக்கணமும் தோய்ந்த படுத்த தமிழ் புலமை பாலித்து பாத்தீங்களா புலமையில பழுத்த தமிழ் புலமைங்கிறார் அப்ப பிஞ்சு இருக்குது காய் இருக்குது வெம்பனது இருக்காட்டு இருக்கு ஆமா தமிழ் புலமையில பழுத்ததுன்னு சொல்றார் எனவே என்ன தெரியுது பிஞ்சு இருக்குது பச்சை காய் இருக்குது நடுப்பெரிய வெம்மனம் இருக்குது எலிகளி கடிச்சது இருக்கு இப்படின்னு தெரியுது அது மாதிரிலாம் எந்த எந்த காயோ என்னமோ தெரியல விட்டுருங்க அதனால படுத்தது உட்பலமையும் பாலித்து திருப்பணந்தால் கல்லூரியில் பயின்றிருந்தால் தன்னை மறந்தும் இந்த பாடல் தெரிஞ்சிருக்கணும் அதனால வேணுமா இப்ப இருக்கிற இந்த சுவாமிகளுக்கு முன்னிருந்த சுவாமிகள் பழுத்த தமிழ் புலவர் காசி காசி ஆச்சரிய நிதினு ஒரு நிதி வைக்கிறது நம்ம கல்லூரியில் பயின்று நல்ல புலமை பெற்றவர்கள் காசிக்கு போயிட்டு வருவதற்காக ராசி படம் பணம் வச்சிருங்க அப்படிலாம் ஒரு நாங்க போனோம் படுத்தது புலமே இல்ல அந்த நிதினால போனோம் படுத்தவாது புலமே எங்க இருக்குது திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க என்ன புலவர்கள் நம்முடைய திருமணத்தில் இருந்துட்டு காசி போய் பார்க்காம அப்படின்னு சாமியினர் நாங்க என்ன நினைச்சோம்னா கோடை லீவ் அது அதனால வந்து எல்லாம் திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட போட்டுட்டு எதேன்னு கேட்கக்கூடாது அதெல்லாம் போட்டுட்டு தாள் திருத்தி ரிசல்ட் போட்டுட்டு அப்புறம் ஏதாவது வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சோம் திடீர்னு கூப்பிட்டுது ஒரு படுத்து பிள்ளைகள் எல்லாம் என்ன காசி யாத்திரை போவானாமோ அப்படின்னு போயிட்டு வரணும் சுவாமி என்ன ம் எல்லாரும் போய் வாருங்கள் நாளை காலை ஒன்பது மணிக்குன்ட்டு சிவ சிவ எல்லாம் தந்தி கொடுத்து மாமனாருக்கு வீட்டில் மனைவி அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு திருக்குத்து தொண்டர்கிட்ட போட்டாச்சு அதனால காசிக்காக புதுசு புது வேஷம் மூணு எடுத்துக்கிட்டு மறுநாள் காலை எட்டு ஐம்பதுக்கெல்லாம் புலவர்கள் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டு அதான் முதல் முதல் காசி யாத்திரை போனது அது அந்த நிதியில பழுத்த தமிழ் புலவர் காசி யாத்திரை நிதி என்று உண்டு அப்புறம் ஏதோ திருவிழாவில் ஆறு தரம் போக முடியாது காசி திருமணத்தில் இருந்ததுனால அஞ்சாவது தரம் இப்ப காசி என்ன ஐந்தாவது தரம் போயிட்டு வந்தாச்சு திருவருள் அப்படின்னு இல்ல எனவே அந்த அந்த நாள்தான் அந்த பெருமானை சொல்லும் போது உள்ளத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டா எங்க விட்டுட்டோம் ஆமா ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி என் உள்ளத்திலே இருந்து தானும் மகிழ்ந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெருமானி உனக்கு வணக்கம் என்று சொன்னார் போற்றி ஆற்றா இன்பம் அலர்த்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன் பெருமானி உன்னுடைய இன்ப அலைகள் உள்ளத்தில் அப்படியே மோதுது வந்து அப்படி மோதுகின்ற பொழுது எனக்கு என்ன படுதுன்னா இந்த உடலையும் விட்டுட்டு உங்ககிட்டயே வந்துட்டா தேவலான்னு தோணுது அதனால இந்த யாக்கை வேணாம் சுவாமி இந்த உடம்பு வேணாம் அப்படின்னு திருவள்ளுவர் சுவாமி இந்த பற்று நீங்கணும் பற்று நீங்கணுங்கிறாங்களே அது என்னென்னதுல பற்று நீங்கணும் ஒரு பட்டியல் ஒண்ணு கொடுக்கல நாற்பது பக்கம் நோட்டு எடுத்துட்டு வரேன் மக்கு பயில நாற்பது பக்கம் நோட்டு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் போட இல்ல எதுல பற்று விடணும்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சி பெறலான்னு பார்த்தேன் முக்கா வரிதான் அவர் என்ன பட்டியல் போடுவாரா திருக்குறள் போட முடியுமா முடியாது மற்றும் தொடர்பாடு உங்கள் எதுல பற்று விடணும்னு நான் உனக்கு பட்டியல் போட்டு காட்டுறதுக்கு என்னத்துக்கிடா இருக்குது பிறப்பருக்களுற்றாருக்கு உடம்பு மிகை அந்த ஞானம் வந்துட்டுதுன்னா அந்த உடம்பே நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்னு இனிமே எந்த பட்டியல் போடுறது இதுவே மிகைனா இதுவே அதிகப்படி என்னத்துக்கு இந்த உடம்பு போட்ட ஆக்கை பொருத்தல் புகழே அப்படியாவது வச்சிருந்து இது நமக்கே சொந்தமா இருக்கோ கிடையாது இதுக்கு யார் யார் உரிமையாளர் தெரியுமா யாருங்க பரவாயில்ல சும்மா சொல்லுங்க நமக்குள்ள என்ன ஐந்து பேருக்கு உரிமைங்கிறீங்களா போற்றா யாக்கைங்கிறது நம்ம யாக்க மாதிரி இந்த பெருமானி போற்றாது எது யாரையே போத்தி போட்டிட்டு இருக்கோம் <laughs> அது அப்ப போற்றா எனக்கு பொருத்தல் புகழில் இந்த உன்னை பொந்து வணங்காத இந்த உடம்பை நான் எனக்கு தேவையில்லை அது மட்டுமல்ல நீ எங்கிட்ட உள்ளத்திலே இருந்தா கூட இந்த உடம்பு எனக்கு வேணான்னு படுது சாமின்னு அப்ப இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல தான் சொன்னது அது மாதிரி சொன்னது வேற எங்கேயும் சொன்னதா எனக்கு படல நீங்க தப்பித்தவே ஐயா நாளைக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கின்றோ சிந்தாமணியில் இருக்கின்றதோ நட்டினில் இருக்கின்றதோ குறுந்துவரை இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருவடி போட்டு வணங்க இதுக்கு கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை என் மூலையில் படிச்ச வரைக்கும் திருவிழாப்பாணத்தில் தவிர இல்லை அப்படின்னு தெரியும் அவ்வளவுதான் என் மூளை ரொம்ப பெரிய மூளைன்னு அர்த்தம் இல்லை நாய் நமதன இதை கொண்டு இறந்து போயிட்டான்னா கொண்டு எங்க போட போகிறோம் அங்க கொண்டு போட போறோம் அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க நாய் இது அங்கதான் வருது பாஞ்சு பார் நான் தான் திம்பிங்குது அதுக்குள்ள நரி நமதன நரி பார்த்துதான் ஏண்டா நீங்களாவது வீட்லயும் இருக்கீங்க காட்டிலயும் இருக்கீங்க நான் காட்டிலேயே இருக்கணும் ஆமா நரி நம்மோட வர்றத நரி நமதன ஏண்டா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்த உடம்ப கண்ணா வளர்த்தாங்களே யாரு அவங்க அப்பா அம்மா பிதா தாய் நமதன ஏண்டா ராஜா உன்னை எப்படி வளர்த்துருப்பா இதுக்கு தானாடா வளர்த்தேன் எனக்கு பிறகு போயிருக்கப்படாதாடா நீ எதுக்குடா போன என்று பிதா தாய் நமதன அங்க இருந்து மாட்டில் இருந்த ஒருத்தன் வந்தான் என்ன அப்பா என்ன உரிமை கொண்டாடுறீங்கன்னா நாய் பார்த்தது என்னதுன்னு சொன்ன என்னது நரி பார்த்தது என்னதுன்னு சொன்னேன் பிதா தாய் அப்பா அம்மா சொல்ல ஏன்னா வந்தது எறும்பு கடா மேல அதனால என்னன்னு சொன்னது ஒரு பயலுக்கும் சொந்தம் இல்லை இங்க என்னதுன்னு நாமன் தனதன யமன் என்ன என்னது சொத்து என்னதுல நீங்க எல்லாம் சோப்பு எல்லாம் சாண்டல் மைசூர் சாண்டல் போடலாம் அல்வாவா திங்கலாம் வளங்க கடைசியில நான் தான் அனுபவிக்கிறது அப்படின்ட்டு இவ்வளவு சேர்ந்து உனக்கு கொடுக்கறதுக்கான ஆமாப்பா நாமன் தனதன அப்புறம் பார்த்தது நல்ல கதை நாங்கெல்லாம் விட்டு கொடுத்தால நீங்க சாப்பிடுறதுக்கு பீனி நமதன சக்கரை நோய் சார் வர வர சார் வர வர சக்கரை நோயா அப்ப நான் சக்கரை எடுத்துருங்க கொஞ்சம் குறைச்சிருங்க இன்னொன்னு என்ன டயபிட்டிஸ் வேற அதனால அதிகமா இருக்க மாட்டேங்குது உடம்பெல்லாம் அலுப்பா வருது அதனால அப்ப எத்தனையோ பிணி அந்த பிணி என்ன பண்ணுது எனக்கு தாண்டா சொந்தம் அப்படிங்கிறது எது சர்க்கரை நோய் இன்னும் வந்து பித்தம் எனக்கு தான் சொந்தம் அதனால தான் நான் தினமும் வாமிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இவற்ற இருந்து எதை திங்கிட்டேன் <laughs> கபம் பார்த்துச்சு நான் தாண்டா சொந்தம் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறேன் காரி காரி துப்பிக்கிட்டே இருக்காரு கோழை இப்படி பிணி நமதன இப்படி சொன்ன பாட்டு ஒண்ணுதான் என்னுடைய மனசுல படுது நாய் நமதன நரி நமதன பிதா தாய் நமதன பிணி நமதன ஆய் நமதனப்படும் யாக்கையாரதி எப்பா இது யாருக்குடா சொந்தம் ஒண்ணுமே தெரியலையாடா எனக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியலையே ஒவ்வொரு பயில அதான் நிக்கிறான் சுத்தி என்னதுதான் என்னதுதான் என்னதுதான் அப்படிங்கிறான் யாருக்குன்னு தெரியலையே இப்படி ஒரு பாட்டு ரொம்ப அருமையா தெருவிழா பாடத்துல ததீஷ் முனிவர் சொல்ல இந்திரன் படிதீர்த்தப்படலாம் முதல்ல இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் போர் வந்த போது கொஞ்சம் அசுரர் கொஞ்சம் போயிட்டாங்க தேவர்கள் போயிட்டாங்களாம் அந்த படையை வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு போனாங்களாம் அதை இவரை பார்த்துக்கன்னு கொஞ்ச நாள் பார்த்தா காணா நல்ல தவ முனிவர் ததீஷ் முனிவர் அந்த படைகள் எல்லாம் சேர்த்து தன்னுடைய முதுகன் தண்டை ஆக்கிக்கிட்டாராம் இது எவன் காத்துக்கிட்டு இருக்கிறது தனியா தவ தவத்தினால கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரனுக்கு அந்த சண்டை வந்த போது அந்த காலத்துல வச்ச படம் சதீஷ் முனிவருடைய முதுகம் தண்டா இருக்குது போய்க்கோளு நான் இங்க இருந்து போனோம் ஐயா அப்படி அப்படியாடா ராஜா இந்த யாக்கை யாருக்குடா சொந்தம் அதனால இன்னைக்கே எடுத்துக்கடா எந்த தண்டை பிரித்து கொடுத்தார் எங்கேயே வெள்ளித்தேயில் காண்க அதனால இப்படி நாய் நமதன நமன் தனதன பிதா தாய் நமதன பிணி நமதன ஆய் நமதனப்படும் யாக்கை என்று சொன்னது அநேகமா இலக்கிய உலகத்துல அவர் ஒருத்தான் படுது படுது மேல பாருங்க எனவே இப்படிப்பட்ட இருக்கிற இந்த யாக்கை போற்றா யாக்கை பொருத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மரகத குவால் நல்ல நீலமணிகளால் ஆக்கப்பட்ட பெரிய மலை அல்ல மாமணி பிறக்கம் மரகதம் அது மரகதத்தாலாகிய மாமணி அந்த மாமணியாலாகிய அந்த குவால் அந்த மலை அல்ல மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடி நிற்கு ஒளித்தும் மரகத குவால் மாமணி பிறக்கம்னு சொன்னார் ஒரு பக்கம் பச்சை இன்னொரு பக்கம் சிவப்பு மணி இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குதான் பெருமானுடைய உடம்பு என்ன அம்மையப்பர்னு அர்த்தம் நீளம் பொருந்தியது அம்மா உடம்பு செவப்பா இருக்கிறது ஐயா உடம்பு இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு மலையனை விளங்கும்படியான உன்னுடைய திருமேனி அம்மையப்பர் ஆகிய திருமேனி இருக்கு அது பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ அருமையான ஒளி அது கொண்டே இருக்குமா அப்படி இருக்க அதை ரெண்டு பேர் தேடினாங்க திசை முகன் சென்று தேடினருக்கு ஒழித்தும் என்ன சார் திசை முகன் பிரம்மா போய் தேடினார்னு சொன்னார் இன்னொரு ஆளை விட்டு விட்டாங்களே இன்னொரு ஆளால முகன் திருமாலை விட்டுட்டாரு ரெண்டு பேர்ல தேடினாங்க ஒரு ஆளை சொன்னார்னாரு முகன் சென்று தேடினர் என்ற பன்மையினால பெருமாளும் கொள்க பாத்தீங்களா இலக்கணம் என்ன மாதிரின்னு ஒரு இன்னா நான் போட்டிருந்தா வம்புதான் திசை முகன் சென்று தேடினனுக்கு ஒழித்தும் தேடியவனுக்கு ஒழித்துன்னு சொன்ன என்ன நான்மகன் மட்டும் சொல்றாரு முகன் சென்று தேடினர் இரண்ண அப்ப வெளிப்படையாக குறித்த திசைமுகன் தேடினர் என்ற அந்த பன்மையினால் குறித்தது திருமால் எனவே இருவரும் அப்படி பண்ணும் இல்லைன்னா போச்சு இலக்கணம் எப்படி உதவுது பார்த்தீங்களா சிவ சிவ திசை முகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையுடி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் இதெல்லாம் ஒரு அருமையா ஒரு எழுதியிருக்கிறாங்க பெரியவங்க சரிங்களா முறை ஒளி ஒற்றி அது என்னது முறை ஒளி கூட ஒளிங்கிறாரு எந்த லீனா போட்டு பார்த்தீங்களா வல்லினம் இல்லை இது எங்க லானாவில் வல்லினமே இது எரள வடலை எல்லா லானாவும் இடையணும் தான் எரள வடல இடையணும் சரிங்களா அப்ப லா வா லா லா ஆகிய மூணுமே இடையணும் தான் ஆனா எந்த லானா இந்த லீனா போட்டிருக்கு முறையொளி இல்ல முறையாக முறைப்பட என்று பொருள் இந்த ஒளிங்கிறது ரொம்ப அரிய சொல் இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன் திருக்குறள் இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன் பெயலும் பெயலும் மழையும் ஒருங்கு தொக்கன அப்படின்னா அல்லவா நல்ல முறைப்படி ஒரு அரசன் அதுக்கு முறையாக முறையொளி இந்த லி அந்த சொல்லலாம் போயிட்டு இப்ப அதனால இப்ப இலக்கிய உலகிலேயே இந்த இந்த மாதிரி இருக்கிற சொற்கள் ரொம்ப குறைவுதான் இலக்கிய உலகிலேயே குறைவு பாருங்களேன் இங்க இருக்கு முறையொலின்னு திருக்குறள் இருக்குது இயல்பொழி என்று நல்ல செங்கோலானா செய்தான்னு சொன்னா அந்த நாட்டில் நல்ல மழையும் பெய்யும் நல்ல விளைச்சலும் இருக்கும் அப்ப நல்ல மழையும் நல்ல விளைச்சலும் இருப்பன இயல்புடி கோலோச்சும் மாநில மன்னன் முறையாக முறைமைப்பட எவன் ஒருவன் ஆட்சி எழுத்துறானோ அவன் நாட்டில் மழையும் பெய்யும் விளைச்சலும் பெருகும் எங்க இருக்குது திருக்குறள் ஆகவே அந்த ஒளிதான் அந்த ஒளி அதனால முறை ஒளி ஒற்றி முறைமையாக பெருமாண்டத்துல ஒற்றின ஒன்று அர்த்தம் முயன்றவர்க்கு ஒழித்தும் அப்படிங்கும் போது நல்ல கருத்துறை வழங்கிய பெரியவர்கள் இந்த முன்னால தேடினருக்கு ஒழித்தும் என்று சொல்வது என்னன்னு கேட்டா பிரமணம் திருமால் தேடினார்கள் தேடியவர்களுக்கு ஒழித்தது என்று இப்படி ஒரு பொருள் புறப்பொருளாக கொண்டாலும் சரியை நெறியில் நின்றவர்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறான் சரியை என்னன்னு கேட்டா தினம் மலர் கொண்டு வந்து இது வந்து அப்படியே நிலைபெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவா நித்தம் எம்பிரானுடைய புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனிந்தேத்தி பொழுந்து பாடி இதெல்லாம் சரியே அப்படி சரிய நெறியில் நிற்பது பெருமானை அடைவதற்குரிய நெறிதான் ஆனா அப்படி போய் சென்றவர்களுக்கும் பெருமான் ஒளிந்து நிற்கிறான் இனி அடுத்தது சரியை அடுத்தது என்னது கிரியை முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் மனசுலேயே தியானமா அகவழிபாடு செய்கிறார்கள் அப்படி செய்தவர்களுக்கு கூட பெருமான் ஒழித்து நிற்கிறான் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் அப்புறம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு என்ன ஒற்றுமை என்று கேட்டா இந்த மனதை அப்படியே பெருமானோடு அப்படியே ஒன்றுபடுத்துவது அது எது யோகம் இந்த யோகம்னால கூடல் தான் அர்த்தம் யோகம் என்பதற்கு என்ன பண்ணா கூடுதல் என்ற அர்த்தம் எது எதனோடு இந்த ஆன்மா இறைவனோடு இந்த ஆன்மா இறைவனோடு கூடுவதற்காகத்தான் என்ன பண்றான்னு கேட்ட இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்புறம் என்ன தாரணை அப்புறம் சமாதின்னு கொண்டு முடிக்கிறாங்க ஏழு அந்த சமாதி நிலைங்கிறது அப்படியே அசைவற்று வெயிலடிச்சாலும் மழை பெய்தாலும் தெரியாமல் போறது காரணம் என்னன்னு கேட்டா இந்த ஆன்மா இந்த உடம்போடவே கவலைப்படாம எங்க இருக்குது பெருமானியே ஒட்டி இருக்குது ஏச இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்குது இந்த உயிர் வந்து உடம்ப சூழ்ந்திருந்தும் கூட ஆனா இந்த உடம்போட எல்லாமே அந்த இறைவனோட சூழ்ந்துங்கிறீங்கள அது எப்படி முடியும்னு கேட்டான் ஒருத்தன் கொஞ்சம் பகுத்தறிவாதியா இங்க வாடா அந்த புளியம்பழம் பார்த்திருக்கேட பார்த்திருக்கேன் என்ன புளியங்காய் எப்படிதான் இருக்கும் என்னாரு புளியங்காய் எப்படி இருக்கும் புளிக்கும் அடாடாடாடா அந்த புளியம் ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற அந்த சதையும் எப்படி இருக்கும்னாரு சதையா பிடிச்சுக்கிட்டு இருக்கும் எது அந்த அந்த காயா இருக்கிற வரைக்கும் அந்த புளியங்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா முதிர்ந்து பழமா போச்சுன்னா என்ன ஆகும்னாரு அந்த ஓட்டுக்கும் உள்ள இருக்கிற படத்துக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு பலா பலாமரம் எப்படி இருக்கீங்க ஆஹ் விளாம்பழம் பலாப்பழத்தை நாமல்ல பிச்சு எடுக்க வேண்டியிருக்கு டம் கட்ட வேண்டியிருக்குது அதனால விளாம்பரம் அப்படிதான் அப்போ அது முதிர முதிர முதிர முதிரன்னு கேட்டா தனக்கு அந்த ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால பட்டுன்னு உடைக்கணும் உள்ள தள்ளிவிடுறான் இப்ப தேங்காய் அந்த மாதிரி பண்ண முடியல பாத்தீங்களா ஆனா பண்ண முடியும் எப்படி இருந்தா தேங்காய் நல்ல முதிர்ந்ததா இருந்ததுன்னு சொன்னா குறு குறு கொப்பரக்கா ஆடும் அப்படி முதிர்ச்சிச்சுங்க உடஞ்சா வெறும் ஓடு உடையும் உள்ள இருக்கிறத இருக்கும் அப்ப பாத்தியா தேங்காயில இந்த மாதிரி இருக்குது மாங்காய் இது இதுல என்ன புளியம்பழம் இருக்குது அது போல யோகிகள் எல்லாம் புளியம்பழம் என்னன்னு இந்த உடம்போட தான் இருப்பாங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை புளியம்பழத்தை சொன்னாதான் விளங்குது இல்லைன்னா எப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அதனால புளியம்பழத்தினுடைய ஓட்டு நீ கண்ணால பகுதியில் எல்லாரும் எப்படி உடச்சு அடிச்சிருக்காங்களே ஆடி மாசம் வந்து என்ன வந்துச்சுன்னா அது நீங்க எங்க புளிய வந்து புளிய நிறுத்து கொடுத்தாலும் சரிங்க இல்ல புளியம் பழமா கொடுத்தாலும் நாங்க உடச்சுக்கிறோங்க ஏன் பிச்சுதுன்னு காலையில உட்காந்துன்னு சொன்னா இவ்வளவு தூக்கி முடியுது அதே புளியங்காய என்ன பண்ண முடியும் நடக்காத அப்போ நல்ல முதிர்ச்சியானது யோகம் அந்த யோகம் வரும்போது இந்த உடம்பு பத்தி அதான் பிறப்பருக்கல் உற்றாருக்கு உடம்பு மிகை அப்படின்றது திருவள்ளுவர் பிடி பிடி அல்லவா இவரை போய் கடவுள் இல்லைங்கிற கொள்கை உடையவன் சொல்றாங்க எப்படித்தான் சொல்ற அவங்களுக்கு அவங்களுக்கு திருக்குறளுக்கும் லட்சம் இல்ல கோடான கோடி மைல் தூரம் எங்க திருக்குறளுக்கும் அதுக்கும் இது என்னமோ இல்லைங்கிற ஆள் அதை எடுத்து தொட்டு அதான் உருப்படாம போறது ஆனா ஒண்ணு அது உருப்படாத உரைகளை நான் கூட உருப்படாதுன்னு சொல்ல வேண்டியதில்லை தானா போடும் இப்ப ஈசல் ராத்திரி பறக்குதுன்னு அதை எடா துப்பாக்கி சுடணுமா மறுநாள் காலையில அதே பொத்து பொத்துன்னு விழுந்துடும் அதனால தரம் இல்லாத உரைகள் நெடிது நிற்காது தானா போடும் அதுக்காக போய் புச்சத்தில் போய் மறுப்புறை வழங்கணுமே அது எதுக்கு மறுப்புறை வழங்குறீங்க வேலையத்து போய் ஈசல போய் நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க எடுத்து வம்பு யா முடியா அப்படின்னு ஆமா யாருமே மேற்கொள்ள சொல்லலையே ஆனா இப்ப எதையுமே மேற்கொள் சொல்லல பரிமையல உரையை சொல்லிட்டு இருந்தா ஒரு காலத்துல மேடையில என்ன பரிமையல உரைன்னு சொன்னது இப்ப பரிமையாளர் ஐசி அமெரிக்காவோ போப்பாண்டவரோட கூட வந்தவரோங்கிறான் மக்கு பயிரோலா போகடா காஞ்சிபுரத்தில் தோன்றவன் ஒரு ஒரு வரலாறு உண்டு அவர் உரைதான் உரை என்று படித்த காலம் சில தவறு இருக்குதான் செய்யுது அவர் செய்யும் ஆனால் அந்த தவறான இடங்களுக்காக பலனே விட முடியாது விட முடியாது பெருமையில சிறந்த உரை என்ன பண்றது இப்பதான் அண்மையில ஒண்ணு பார்த்தேன் தப்பா நினைச்சு நீங்களாம் இது பழனியில தான் திருக்குறள் நடத்துறோம் அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சு சிவகாசியில திருக்குறள் என்னமோ எந்தெந்த காலத்துல எப்போ பையங்களோட நடத்துறதெல்லாம் இப்ப பையங்களோட நடத்துறோம் பம்பு எல்லாம் போகுது நல்லவா அது மாதிரி இல்ல அப்ப வரும்போது ஏதோ பேச்சு வரும்போது நடுநிலைமைங்கிற ஒரு அதிகாரம் அது போன தடவை சிவகாசியில் நடத்தும் போது வந்தேன்னா ஒரு அதிகாரம் முடிச்சிடுறது ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் அவ்வளவுதான் பத்து குரல் அதனால ஒரு அதிகாரம் முடிக்கலன்னா ஒரு அதிகாரம் முடிச்சாலே நூத்தி முப்பத்தி மூணு வாரம் வேணுமே நூத்தி முப்பத்தி மூணு மாசம் வேணுமே சிவ சிவ எத்தனை ஆண்டு அதனால ஒரு அதிகம்தான் அதிகம் தான் ஆனாலும் அதிகம் முடிச்சாலே எத்தனை நூத்தி முப்பத்தி மூணு மாசம் இல்ல வேணும் மாசம் ஒரு நாள் தானே போறோம் எத்தனை ஆண்டு அதனால ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரம் போறது கூட நல்லதுதான் என்ன பண்றது அப்படி நம்ம ஆண்டை நினைக்கும் போது அடாராடா அப்படின்னு படுது இருக்கிற சுவையை பார்க்கும் போது போடுது இப்படி என்ன பண்றது தடுமாறி நிக்க வேண்டியது அதுல என்னமோ அந்த மேஜையில வச்சிருந்தாங்க மூவாவும் நம்ம வாசுபா மாணிக்கத்து தெளிவுரை ரெண்டும் நல்லா படிச்சவங்க எனக்குலாம் ரொம்ப உயிரானவங்க வாசுபாவும் சரி ரெண்டு பேருமே இல்லை பாவம் இவர் மூவாவும் இல்லை நம்ம வாசுபா மாணிக்கவும் இல்லை நல்லா படிச்சவங்க சுமாரி பெரட்னம் பெரட்னா முத குரல் முத குரல் முத குரல் திருவள்ளுவர் திணறுகிறார் திணறுகிறார் அது அப்படிதான் படிக்கணும் தகுதி என ஒன்று நன்றே இப்படி படிக்கணும் சத்தியம் அப்படிதான் படிக்கணும் என்னைய உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க கூடாது அந்த குரலின் போக்கும் நீக்கும் நன்கு உணர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்தால் அப்படிதான் படிக்கணும் தகுதி என ஒன்று நன்றே ஏன் சார் திணறீங்க மூச்சு பிடிச்சி விட்டு திணற இருபதாம் நூற்றாண்டு உங்க நூற்றாண்டை பார்த்தா திணறேன் என்ன தகுதி பார்வையால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய என்ன பகுதின்னா என்ன பகுதியால் அப்படின்னா என்ன பாலா போன பரிமையாளர்கள் வர வேண்டியிருக்கு இல்லைன்னா என்ன பகுதியால் பகுதியால் பகுதியால் பகுதியால் தான் திருக்குறள் தான் திருக்குறள் சொல்ல இருக்கிற பிஹெச்டி பூரா சிட் டவுன் உட்காருங்களா இந்த பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய அப்படின்னா என்னென்ன பகுதி தோறும் அப்படின்னா அப்பதான் தெரியும் கெட்டிக்காரன் பொழுது எட்டு நாள் என்ன உட்கார வச்சாலும் தெரியுது பகுதி தோறும் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அவ்வ பகுதி தோறும் என்ன சுவாமி இவ்வளவு பெரியவங்க இப்படி பண்ணிவிட்டாங்களே என்ன அவ்வ பகுதி என்ன என்ன போயிட்டு பகுதி பகுதியால் என்ன வழங்கிச்சு இப்ப அவ்வ பகுதி தோறும் அந்தந்த பகுதியான திருவண்ணாமலை போனால் அது போல வந்து காஷ்மீர் போனால் அல்லது அமெரிக்கா போனால் நடனமே நல்லது அவ பகுதி தோறும் நல்லதுன்னு அர்த்தமா இவை இவை ஆளா போன பரிமையாளனை வச்சு எழுதலாங்க எழுதுனா நல்லது என்ன இருக்க மனக்குறவர் தொட்டு தொட்டார் பரிமையாளர் அதை வெறித்தார் ரெண்டு பேரும் சிறந்த ஒரு ஆசிரியர் பழைய உர படிக்கலாம் அனுப்பிச்சு படிச்சு பிரயோஜனம் இல்லை என்ன உனக்கு விளங்குது இப்ப இந்த திருவள்ளுவர் தான் முதல் குரல் தான் பகுதியால் பகுதி வரும் அவ பகுதி வரும் எழுதினாங்க என்ன சாமி விளக்க உரையில பாவம் இறந்துட்டாங்க அவங்களை பத்தி குறை சொல்லப்படாது மிகவும் ரொம்ப இனிய நண்பர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப இனிமையானவர்கள் நம்முடைய நம்மோடு பழகுகின்றவர்களை மூன்று தரமாக பிரிக்கணும் நம்மோடு பழகுகின்றவர்களை இன்னும் நம்ம நடைமுறையில் இருக்குது அது மாதிரி பிரித்து நமக்கு அந்த பாகுபாடு கண்டு விளக்கவில்லை விளக்கவில்லை விளங்கிக் கொள்ளல அவ்வளவுதான் நம்மோடு பழகுகின்றவர்களை இப்ப நீங்க எல்லாருமே சொல்ற நமக்கு அத்தனை பேரும் சொல்றேன் திருக்குறள் வாழ்வியல் நூல் அதனால அது வந்து நீங்க திருக்குறள் வேறு வாழ்வியல் வேறு அல்ல நம்ம வாழ்வியல் எதுவோ அதான் திருக்குறள் திருக்குறள் எதுவோ அதான் நம்முடைய வாழ்வியல் அப்படி அப்படி இருப்பதனால வாழ்வியல் எப்படி பழகிறோம் நமக்கு ஏன் சார் உங்க திருவண்ணாமலை அமல்ல அவங்க கூட நீங்க அவங்க என்னது அவரா அதாரா என் உயிர் அல்ல அவரு எங்க பாத்தீங்க நான் மெட்ராஸ்ல பார்த்தேன் அப்படிங்களா அதாரா அதா நாங்க ரெண்டு பேரும் உடம்புல வேறு மனசுல ஒண்ணுங்க அப்ப அப்படி பழகிறவங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட அவங்களுக்கு என்னன்னு பேரு நட்பு நட்பு இன்னொரு தடவை வந்தார் ஐயா அவரை தெரியுமான்னார் சரி எங்க ஊருக்காரரு தான் அவரு ஒன்னும் அதிகமா நாங்க பழகிறது இல்லை எப்பாவது கண்டா வணக்கமா நானும் வணக்கமே அவளோட சரி அப்படின்னு அவர் என்ன அர்த்தம் நட்பல்ல பகையும் அல்ல பகையும் அல்ல அல்லவா சரி இன்னொருத்தர் அவர் எங்கிட்ட பேசாதீங்க பேசாதீங்க திரும்புறான் ஏண்டானாரு ஜென்ம விரோதி இல்ல ஜென்ம விரோதி இல்ல அப்ப மூன்று திறம் பகை நட்பு இந்த ரெண்டும் இல்லாத நொதுமல்னு பேரு நொதுமல் நொதுமல்னா பகையும் இல்லை நம்ம நட்பும் இல்லை இந்த மூன்று விதமாக நம்முடைய பழகுகின்ற அமைப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இதை விட வேற ஒரு தாத்தா சொல்லப்பேன் ஐயா ஒன்று விட்டுட்டாங்கன்னு நான்காவது சொல்லுங்க இல்லைன்னா இது ஒன்றை மைனஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் உரை உரை அப்போ நடுநிலைமை வந்து எப்போ சிறப்புன்னு கேட்டா நமக்கு பயவரா இருந்தாலும் நட்பாயிருந்தாலும் இரண்டும் அல்லாததாயிருந்தாலும் நடுநிலைமை நடுநிலைமையோடு இருந்தால் நல்லது நல்லது அதுதான் இல்லையே இல்லையே வேண்டியவங்களா இருந்தா கோர்ட்டை மாத்திரம் முன்ஜாமீன் வாங்கிட்டு போன்றோம் தமிழ் எழுதி கொடுறத இங்கிலீஷ் எழுதி கொடுங்குறோம் அப்புறம் அதை நாங்க வெரிஃபை பண்ணணுங்கிறோம் அல்லவா அப்புறம் அதை நாங்க டைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதம் வேணுங்கிறோம் சிவ சொல்லல நடுநிலைமைன்னு சொன்ன எவரேனும் தாமாக அது பயவனா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி நொதுமலா இருந்தாலும் சரி அப்படி சேர்ந்தா நடுநிலைமைங்கிறது நல்லதுப்பா நீங்க என்னடா பண்ண போறீங்கப்பா அந்த நடுநிலைமைய அதெல்லாம் திணற தகுதி என ஒன்று நன்றே நடுநிலைமைங்கிற அறம் ரொம்ப நல்லதுதான் சிறந்ததுதான் பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் இந்த மூன்று கரத்தார் மாட்டும் ஒரே நீதியா அந்த நல்லமையை கொள்ளணும் கொண்டா நல்லது ஏன் இப்படி முதுக வளைக்கிறீங்கன்னாரு நீங்க கொல்ல மாட்டீங்களேடா அப்படின்னு நம்மளதான் திணறாரு அவரு கொல்ல மாட்டீங்களே பயம்னா ஒழிப்போம் அழிப்போம் நீங்க நட்புன்னா கெட்டக்கு சார் கெட்டக்கு நோது பண்ணுங்க அது உங்க இஷ்டம் அது ஜெயில தள்ளலாம் தள்ளுங்க அல்லது உள்ளதான் இப்படி போனா நடனமே உங்க இருபதாம் நூற்றாண்டு நினைச்சுதாண்டா திணறேன்னு திருவள்ளுவர் பெருந்து கேட்டு சுவாமி ஏன் இந்த திருக்குறளை இவ்வளவு உங்க